இந்த இடம்தான் காளைகட்டி என்பார்கள் அதோ அது அழுதை நதி அதில் குளித்துவிட்டு ஒரு கல்லை எடுத்துக்கொண்டு அழுதா மேட்டில் ஏற வேண்டும் இனி ஐயப்பனின் கதையையும் சொல்கிறேன் மகிஷாசுரன் என்ற அசுரன் தன் பலத்தால் அட்டகாசம் செய்து வந்தான் மகாசக்தியால் தான் அந்த மகிஷாசுரனை அழிக்க முடிந்தது மகிஷாசுரனின் சகோதரி மகிஷை சகோதரன் இறந்தது கண்டு அதற்கு பழிக்கு பழி வாங்க நினைத்த மகிஷை பிரம்மனை குறித்து தவம் இருந்தாள் தான் பெற்ற வரத்தால் தன்னை யாரும் அழிக்க முடியாது என்ற தைரியத்தில் தேவலோகத்தையே நாசம் செய்ய ஆரம்பித்தாள் மகிஷை தேவர்கள் படும் துன்பத்தை கண்ட பரமேஸ்வரன் ஒரு சுந்தர மகிஷத்தை படைத்தார் மகிஷியோ அந்த சுந்தர மகிஷத்தின் அழகில் மயங்கி அதனுடன் சுற்ற ஆரம்பித்தாள் பக்தர்களே நீங்கள் அழுதா நதியிலிருந்து கொண்டு வந்த கல்லை இங்குதான் போட வேண்டும் இதன் பெயர் கல்லிடும் குன்று மகிழ்ச்சியை ஐயப்பன் வதம் செய்து அவள் உடல் மீது நடனமாடிய இடம் இது அந்த நடனத்தை கண்டு கழிப்பதற்கு உமா மகேஸ்வரர் நந்தியுடன் வந்து நின்ற இடம்தான் நாம் பார்த்து வந்த காளை கட்டி